விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின்மேந்த ஜயனத்தின் மேலறி கொத்தவர் பூங்குழல் நற்பின்னை கொங்கமேல் வெட்டு கிடந்த மலர் மார்பா வாயிலிரவான் உன்னை தடன் கண்ணினாயினியுன்மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்காள் எத்தனையேனும் பிரிவாற்றில்லாயால் தத்துவமன்று தகவு